وقال النبی علیہ السلاۃ والسلام انم الاعمال بالنیات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا او امرأة يتزوجها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام پھر مدد پھر کمریا دی کمری ہے இந்த சிறப்புமிகு விழாவின் தலைவர் அவர்களே இந்த கல்லூரியின் நாஜிர் மற்றும் உஸ்தாத் பெருந்தகைகளே இந்த கல்லூரியை நிர்வகித்து வரக்கூடிய இதனுடைய நிர்வாக பெருமக்களே மற்றும் வருகை தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே எத்தனையோ விழாக்கள் நடந்த போதிலும் கூட இது விழா என்ற வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று விழா என்று சொன்னால் சாதாரணமாக விழா என்று நினைப்போம் அவ்வளவுதான் ஆனால் இது அப்படியல்ல அல்லாஹினுடைய கலாமை கற்று இங்கிருந்து வெளியேறக்கூடியவர்களை அவர்கள் மென்மேலும் சிறப்பதற்காக துவா செய்து இந்த சொல்ல போனால் எப்படி பெரிய பெரிய பாலங்கள் கட்டி நாட்டுக்கு அர்ப்பணம் செய்கிறார்களோ அதே போல இவர்களை உலக மனித சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கும் விழா மௌல்வி என்றாலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்றுதான் அர்த்தம் உலக ஆதாயம் தேடுபவர்கள் என்றைக்குமே மௌலியாக இருக்க முடியாது மௌலிகளாக இருக்கிறவர்கள் என்றைக்கும் உலக ஆதாயம் தேடுபவர்களாக இருக்க முடியாது தண்ணீர் இருக்கிற இடத்திலே நெருப்பு இருக்க முடியாது நெருப்பு இருக்கிற இடத்திலே தண்ணீர் இருக்க முடியாது உலகம் இருக்கிற இடத்திலே ஆகிரத்து இருக்க முடியாது ஆகிரத்து இருக்கிற இடத்திலே உலகம் இருக்க முடியாது என்றால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நீங்கள் எல்லாம் உலகத்தை வைத்துத்தானே இருக்கிறீர்கள் தொப்பி போட்டு இருக்கிறீர்கள் ஜும்பா அணிந்திருக்கிறீர்கள் இன்னும் என்னை கேட்கறது அந்த கேட்கலாம் நல்ல வீடு கட்டி வச்சிருக்கிறீர்கள் இந்த பிசினஸ் பண்ணுகிறீர்கள் பணம் வைத்திருக்கிறீர்கள் உலகத்தை வைத்திருக்கிறீர்களே பிறகு உலகம் வேண்டியதில்லை என்று சொல்லுவீர்களே எப்படி சொல்லுகிறீர்கள் உலகத்தை துறப்பதற்கு பெயர் துறவல்ல உலக ஆசையை மனதிலிருந்து எடுப்பதற்கு பெயர் துறவு உலகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை நிறைய பேர் உலகம் இல்லாத போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலே ஒரு திண்டு கீழே ஒரு துண்டு பரமானந்தத்திலே இருக்கிறார்கள் ஆனால் உலக ஆசையை இதயத்துக்குள்ளே இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அங்கேதான் பிறக்கிறது உலகத்தை துறப்பது என்பது பொருட்களை துறப்பதற்கு பெயர் அல்ல மனதிலிருந்து அந்த ஆசையை துறப்பதற்கு பெயர் தேவைக்கான பொருட்கள் உபயோகத்தில் இருக்க வேண்டியது அதில் ஆட்சேபனை இல்லை அல்லாஹ் கொடுத்திருந்தால் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம் அதில் வருத்தமும் இல்லை இல்லை இல்லாமல் போனால் அதற்காக வருத்தப்பட போவதும் இல்லை கூடுதலாக இருக்கிறதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குறைந்தால் வருத்தப்படுவாரா குறைந்தால் வருத்தப்படுவாரா அதுதான் கேள்வி குறைந்தால் வருத்தப்படுவார் என்றால் அவர் உலக ஆதாய நோக்கம் உள்ளவர் கூடினால் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்லுகிறார் குறைந்தால் அல்லாஹ் எடுத்தான் என்று சொல்லுகிறார் அவர் துறவி பட்ட துறவி எனவே அப்படி சமுதாயத்துக்காக இவர்களை அர்ப்பணித்து அனுப்புகிற நாள் என்ற காரணத்தினாலே இதற்கு மகிமை கூடுதலாக இருக்கு என்ன கற்றுப்போகிறார்கள் என்கிறது இவர்களுடைய மூலதனம் என்ன இன்றைக்கு உலகத்திலே கல்வி என்ற பெயருக்கு பஞ்சம் இல்லை எங்கு நோக்கினும் கல்வி அது எங்கிருந்து ஆரம்பிக்குது எல்கேஜியில இருந்து பிறகு அதுக்கு முன்னால த்ரீ கேஜி அதுக்கு முன்னால பால் கேஜி வச்சுக்க வேண்டியதான ஒரு கேஜி பால்வாடி பால்வாடியா மூணு பிறந்த குழந்தை மூணு மாதத்திலேயே அதை வளர்ப்பதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் மூணே மாதத்தில் அனுப்புறாங்களா இல்லைங்கிறது வேற அதற்காக வேண்டி ஆயாக்கள் நியமிக்கப்படுகிறார்கள் பல நாடுகளில் இது வந்துவிட்டது ஏன்னா அப்பிருந்தே கல்வி கல்வி கண்ணோடு வளர்க்கிறார்கள் இது எப்ப போய் முடியும் அவருடைய கல்வி எங்க போய் முடியும் கண்ணு மூணாவது முடியும் அதுவரை கற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள் அறுபது வயசு இருப்பாரு அவர் பெரிய ப்ரொஃபஸரா இருப்பாரு எல்லாம் இருப்பாரு இப்ப என்னங்க பண்றீங்க ஏதாவது ஒரு லைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு பிஹெச்டி பண்றேன் பாரு அவர் பண்றேன் பாரு இது பண்றேன் நம்ம ஆட்சேபிக்கலை ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல வருகிறேன் கல்வியினுடைய நோக்கம் என்ன சிலபஸ் பூர்த்தி செய்வதற்கு பெயர் அல்ல கல்வி பூர்த்தியான மனிதரை பெறுவதற்கு பெயர் கல்வி சிலபஸ் பூர்த்தியாவதற்கு பெயர்ல கல்வி மனிதன் பூர்த்தியாவதற்கு பெயர் கல்வி இந்த மனிதன் படித்து வெளியேறினால் பூரத்துவம் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டுமோ என்ன சிபாத் என்ற சொல்லுகிறோமோ என்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டுமோ என்ன பண்பாடு இருக்க வேண்டுமோ என்ன ஒழுக்கங்கள் இருக்க வேண்டுமோ அந்த ஒழுக்கங்களோடு இவர் வெளியேறுகிறார் அந்த ஒழுக்கத்தை போதிப்பதற்காக வெளியேறுகிறார் இவர் கடைசி மூச்சு வரை அந்த ஒழுக்கத்தை போதிப்பவராக இருப்பார் நான் சொல்லல இவர்கள் கற்று போகிற குரான் இதைத்தான் சொல்லுகிறது நூல் இந்த கிதாபை இறக்கியதே இதற்காகத்தான் கிதாபுன் அன்சல் நாவ் அல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறான் கிதாபுன் பேர் கிதாபுன்னு சொல்றான்ல குரானுக்கு கிதாபுன்னா எல்லாத்துக்கும் கிதாபுன்னு தானே பேரு கிதாப் என்றால் நூல் என்று அர்த்தம் புத்தகம் என்று அர்த்தம் எல்லாமே புத்தகம் தானே ஆனால் அவைகளெல்லாம் புத்தகம் என்ற பெயருக்கு பொருந்தாது புத்தகம் என்ற பெயருக்கு பொருந்திய ஒரே புத்தகம் குரான் மட்டும்தான் இதை அனுசரித்து ஏதாவது எழுதப்பட்டிருந்தால் இதனுடைய துணை நூல்களாக இருக்க முடியும் என்கிற நூல் என்ற முழு பெயருக்கு முழுமையாக பொருந்துவது குரான் மட்டும்தான் நான் சொல்லல அலிப்லாம் மீன் கிதாப் அதான் கிதாப் அதெல்லாம் கிதாப் கிடையாது இதை சார்ந்து எழுதப்பட்டிருந்தால் இதற்கு உறுதுணையாக எழுதப்பட்டிருந்தால் இதில் உள்ள கருத்துக்களை அது பிரதிபலித்தால் அவைகளையும் கிதாபு கிதாபை சார்ந்தது என்று சொல்லலாமே தவிர கிதாப் என்று சொல்ல முடியாது கிதாப் என்றால் கிதாபுல் அன்சல்னா அதுவும் அல் கிதாபு கூட இல்லைங்க அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அல் தாலிக்கல் கிதாபில் அல் கிதாப் இருக்கு இங்க கிதாபும் நக்கிரா சொன்னா கூட இந்த கிதாபத்தான் குறிக்கும் ஒரு இடத்துல எந்த மனிதனுமே இல்லை அங்க அல்ல இன்சான் சொல்ல வேண்டியதில்லை இன்சான் தானே அந்த இன்சான் தான் வேற இன்சான் உஜூதிலே இல்லையே அதனால கிதாபுன் இதை எதுக்காக இறக்கணும் அன்சர்லாஹு இதை எதற்காக இறக்கணும் லிப்புகரிஜன் நாசமின துருமா சில நூறு மக்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக யாரெல்லாம் இந்த கிதாபின் பக்கம் வரவில்லையோ வர நாடவில்லையோ பந்தும் வராதது போல் இருப்பார்களோ கண்டும் காணாதது போல் இருப்பார்களோ அல்லது இந்த கிதாபை எந்த முறையிலே உபயோகிக்க வேண்டுமோ அந்த முறையிலே உபயோகிக்காமல் வேறு முறையிலே உபயோகிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எத்தனை டியூப் இருந்தாலும் சரி அவர்கள் இருளிலே இருக்கிறார் ஒரு விஷயத்தை புரி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறேன் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைங்கள் நான் வெறும் அதாவது உங்களுக்கு மட்டுமில்லை உலமாக்களுக்கு மட்டுமில்லை நம்முடைய முஸ்லிம்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கிதாப் நம்முடைய கையிலே இருந்தால் நாம் யார் அவர்களை வாழைந்துகிற வீரன் எப்படி இருக்க வேண்டும் தொடர் நடுங்கிட்டு ஒன்று இருக்கு இல்லையா கை நடுங்கிறது வேற கை நடுங்கினா அதை எப்படியாவது பிக்கப் பண்ணிக்கலாம் அல்ல மேக்கப் பண்ணிக்கலாம் ஆனா தொடர் நடுங்கினா ஒண்ணும் செய்ய முடியாது அதனாலதான் தொடர் நடுங்கின்னு சொல்றது இது நடுங்கினா எதை தாங்காது இதுதான் எல்லாத்தையும் தாங்கிறது உள்ளதிலே பாக பெரிய எலும்பு உடம்புல தொடை எலும்பு தான் முன்னூத்தி எலும்புல தொடை எலும்பு தான் உள்ளதிலே பெரிய எலும்பு இங்க இருக்கு இது வரைக்கும் இருக்கு உடல்லே சின்ன எலும்பு ஒண்ணு இருக்கு அது இங்க இருக்கு இந்த காதல சின்ன உள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க அதுல இருக்கு சின்ன எலும்பு அதான் உடல்லே உள்ள சின்ன எலும்பு அதுவும் கொஞ்சம் நொறுக்கு எலும்பு அது இது நொறுங்காத எலும்பு இது நடுங்கனா என்ன செய்ய முடியும் இதுதானே மனிதனை மனிதனை தாங்கி பிடிக்கணும் இதுவே நடுங்கினால் அவர் எங்கே நிற்க போகிறான் அவன் எங்கே வாழ போகிறான் அவர் எங்கே யுத்தம் செய்ய போகிறான் அவன் எங்கே வெற்றி கொள்ளப் போகிறான் அவன் எங்கே தீனை நிலைநிறுத்தப் போகிறான் எனவே கிதாபை கையில் எப்படி இருக்க வேண்டும் குரானை கையில் ஏந்துகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் குரானை வாளை கையேந்துகிறவன் வீரனாக இருக்க வேண்டும் வீரன் கையிலே தான் வாளை கொடுக்க வேண்டும் கிதாபை அதற்குரிய தன்மையுடையவர்கள் தான் ஏந்துவார்கள் நாம் ஏந்தி இருக்கிறோம் என்றால் அதற்குரிய தன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் குரானை ஏந்தி இருக்கிறவர்கள் உலமாக்கள் மட்டுமல்ல முஸ்லீம்கள் அவ்வளவு பேரும் குரானை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா குரானை ஏற்றவர்கள் எல்லாம் குரானை ஏந்தியவர்கள் தான் குரானை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குரானை ஏந்தியவர்கள் தான் குரானை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குரானை ஏந்தியவர்கள் தான் இந்த குரானை எதற்காக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அதை நாம் நிறைவேற்றுகிறோம் நிறைவேற்றுகிறோமா அந்த ஒன்றைத்தான் நான் இங்கே கூற விரும்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் நான் சொல்ல விரும்புகிறேன் குரானை கூர்ந்து பாருங்கள் குரானை கூர்ந்து பாருங்கள் இந்த சமுதாயத்துக்கு அப்படி ஒரு நசீபே ஆகலை இந்த சமுதாயத்துக்கு அப்படி ஒரு நசீபாகலை இந்த குரானை உருமாத்திலிருந்து நூறுக்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹ் இறக்கிறேன் என்று சொல்கிறானே அந்த வகையில் இந்த குரானை பார்த்திருக்கிறோமா அல்ல குரானிலே என்ன சொல்லுகிறான் என்று சிந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தையாவது உருவாக்கி கொடுத்திருக்கிறோமா சோதரி சாதாரணமா குழந்தை பிறந்த உடனே மடியில வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இந்த காலத்துல டாக்டர் ஆகிறார் இன்ஜினியர் ஆகிறார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிறார் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறார் இப்பதான் பிறந்திருக்கு இந்த குழந்தையை ஒரு பெரிய டாக்டராக அவர் பார்க்கிறார் இந்த குழந்தையை அவர் ஒரு பெரிய இன்ஜினியராக பார்க்கிறார் அதே போல முஸ்லிம் சமுதாயத்தை நாம் உலகத்திற்கு வழிகாட்டியாகத்தான் பார்க்க வேண்டும் நம்மிலே ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வழிகாட்டி நமக்கே என்ன சரியா வழி தெரியல நினைக்க வேண்டியதில்லை நமக்கெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான் நாம் நேராக நடக்க வேண்டும் சரியாக நடக்க வேண்டும் சரியாக நடக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு இந்த உலகத்திலே பொறுப்பு அந்த பொறுப்பை மறந்து சுற்றுவோமையானால் அல்லாஹ் விட்டு வைக்கிறான் அது வேறு விஷயம் ஆனால் விட்டே விடுவதில்லை குரானை எதற்காக இறக்கியிருக்கிறானோ குரான் தானே சோதரர்களே நமக்கு மூலம் அதிலிருந்து கிடைத்ததுதான் ஹதீஸ் அதிலிருந்து கிடைப்பதுதான் திட்டு அதிலிருந்து கிடைப்பதுதான் மற்றவைகள் எல்லாம் எத்தனை இருமுகள் கிடைத்திருக்கிறதோ அத்தனையும் குரான் இருந்து கிடைத்திருக்கிறது இந்த குரான் வகையிலிருந்து கிடைத்திருக்கிறது இது யாரும் உண்டாக்கியதில்லை இந்த குரானை போல யாரும் தேமத்து வரை உண்டாக்கவும் முடியாது குரான் தெளிவாக அல்லாஹ் தால சொல்லிவிட்டான் ஒரு ஆயத்தை கூட உண்டாக்க முடியாது இது ஒரு ஆயத்து ஒரு ஆயத்து தான் வல்லைதா செஞ்சா அப்புறம் வல்லுஹா ஒரு ஆயத்து வல்லுஹாங்கிற வார்த்தையில என்ன அர்த்த புஷ்டி இருக்கோ குஹாங்கிற வார்த்தை அகராதியில இருக்கு ஆனால் வல்லுஹாங்கிற வார்த்தை உலகத்துல எந்தக்கு எந்த இதுல இல்லை குரல்ல மட்டும்தான் இருக்கு நம்மளும் எழுத முடியாத வாவு அழிப்பு வாது எழுத முடியுமே வல்லுஹாவை எந்த அர்த்தத்தில் என்ன பிரயோகித்திருக்கிறானோ அந்த அர்த்தத்தில் இந்த உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் இன்னொரு வார்த்தையோ அல்லது இந்த வார்த்தையோ இது போன்ற அர்த்தத்தில் பிரயோகிக்க முடியாது என்று சொல்லுகிறான் ஆனா என்னைக்கு நாம சிந்திச்சோம் அவர்களே இன்றைக்கு நாம் அதாவது நம்முடைய சரியான வழியிலே இல்லை என்பதற்கு காரணம் நம்முடைய குரானை நாம் சரியாக பார்க்கவில்லை என்பதால் முதல் காரணம் இங்கே நான் இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த மதுரசாக்கள் எல்லாம் குரானை போதிக்கிற மதுரசாக்கள் இந்த மதுரசாக்களுடைய அஸ்திவார கல்லே குரான் தான் இந்த மதுரசாவில் இருக்கிற அத்தனையும் குரான் தான் குரானுக்கு அப்பாற்பட்டு இதில் எதுவும் கிடையாது யாராவது இங்க இப்படி கேட்கலாம் கம்ப்யூட்டர் படிச்சு கொடுக்குறாங்களே இங்கே அது குரானான்னு சொல்லி கம்ப்யூட்டர் மூலமாகவும் குரானுடைய ஹிதாயத்தை உலகத்திலே பரப்புவதற்காகத்தான் பாடுபடுகிறோம் ஏன் கம்ப்யூட்டர் வளாகத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படுமா ஹிதாயத்துக்கு பிரயோஜனப்படாதா நிச்சயமாக கம்ப்யூட்டர் ஹிதாயத்துக்கு பிரயோஜனப்படுத்துவதற்காக எங்கே கம்ப்யூட்டரை மக்கள் நலாரத்துக்காக உபயோகிக்கிறார்களோ வழிகேட்டுக்காக தீமைக்காக அனாச்சாரங்களுக்காக அட்டூழியங்களுக்காக உலகத்திலே தீமைகளை பரப்புவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே கம்ப்யூட்டரை நன்மையில் பயன்படுத்துவது எப்படி இந்த மதரசாக்களிலே போதிக்கவில்லை என்றால் அந்த கம்ப்யூட்டர் எதற்கு பயன்படும் அநீதிக்கு மட்டும்தானே பயன்படும் அயோக்கியத்துக்கு மட்டும்தானே பயன்படும் துரோகத்துக்கு மட்டும்தானே பயன்படும் நீதிக்கும் நேர்மைக்கும் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் இந்த மதரசாக்களிலே அது உபயோகப்படுத்தப்பட வேண்டாமா அது பழக்கி கொடுக்கப்பட வேண்டாமா ஏன் சிந்திக்க தவறுகிறோம் நமக்கு சிந்தனையே மழுகி போய்விட்டதா சோதர்களே அல்லாஹ் இவ்வளவு பெரிய கிதாபை கொடுத்திருக்கிறான் உலகத்திலே நான் சொல்லுகிறேன் வல்லுஹா என்ற ஒரு வார்த்தை அந்த வெறும் வார்த்தை பார்க்க கூடாது சோதர்களை எப்படி குரான் சாதாரணமா சொல்றேன் விளங்குறதுக்காக நான் சொல்றேன் குரானுக்கு இதுக்கு நான் அதாவது ஒரு இணைப்படுத்தி சொல்லல அல்லது ரெண்டை சமமாக்கி சொல்லலை திருக்குறளை போல ஒரு குரல் இன்னைக்கு யாருக்காவது எழுத முடியுதா எத்தனையோ கவிதைகள் வருது ஆனா திருக்குறளுக்கு இருக்கிற மகிமை திருக்குறளுக்கு தானே யாரும் இப்படி கேட்டாதீங்க அதுவும் எங்களுக்கு தெரியாது எங்கிட்ட ஏன் சொல்றீங்க இதுதான் வந்து எல்லா பஸ்லயும் எழுதி எழுதி பார்த்தான் குரல் படிப்பாங்கன்னு யாரும் அதை படிச்ச மாதிரி தெரியல அவன் கேட்கறான் இந்த காலத்துல தீவிரவாதம் இருக்கிற காலத்துல இப்படி குரல் எல்லாம் எழுதக்கூடாதுங்கிற பஸ்ல பேசி போறான் தீவிரவாதம் இருக்கிற காலத்துல இந்த குரல் எல்லாம் எழுதக்கூடாது எந்த குரல்னு கேட்டா அர்ஜுன் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி எழுதுங்க அப்ப இந்த துப்பாக்கி பாக்கெல்லாம் எழுதக்கூடாது ஏன்னா அது தீவிரவாதம் இந்த காலம் இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறதா இருந்தா அருமை மிக அண்ணன் ஆவூரார் கேட்கணும் இதற்கே பிறந்திருக்கிறார் நாங்கள் அதில் அரிச்சுவடியை கூட தொட்டு பார்க்கவில்லை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை இந்த உலகத்திலே நெல் கொடுப்பதும் அரிசி கொடுப்பதும் தாரியங்கள் கொடுப்பதும் வானிலிருந்து பெய்யக்கூடிய நல்ல மழை நீர் தான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு இங்க நீருண்டே காணாம எல்லாம் துப்பாக்கி துப்பாக்கி இருக்கு அப்படிதான் அங்க தமிழ்ல அர்த்தம் நம்ம தமிழும் படிக்கல அரபியும் படிக்கல என்ன படிச்சோம் சோறு தூக்கம் கொஞ்சாதி இந்த மூணு தான் படிச்சிருக்கிறது சொல்றேன் வருத்தப்படாதீங்க சொல்லுவேன் ஏன்னா கொஞ்ச காலம் தான் சொல்ல போறோம் எனக்கு சொல்றேன் முதல்ல புத்தி நானும் தான் படிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள வந்து சோறு எல்லாத்தையும் சோத்துல எடுத்துடலாமே சோத்தை கொடுத்தா யார வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வளர்த்திடலாம் வேண்டாம் வேண்டாம் சொல்ற ஆளு கூட அவருக்கு சர்க்கரை இருக்குது பிரஷர் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் ஒரு அஜித் எங்களை கூட முந்திரி பருப்பு வச்சார் முந்திரி பருப்பு நான் கண்டாலே ஆகாது கண்டாலே பிரஷர் கூட்டிடும் கண்டாலே சர்க்கரை கூட்டிடும் முந்திரி பருப்பு அப்படி ஒரு வசுவது ஆனா வச்சுட்டு அதை என்ன செய்ய முடியும் நமக்குன்னு பாவம் மனசை திருப்திப்படுத்துறதுக்காக இவ்வளவு அள்ளி சாப்பிட்டு வந்திருக்கிறேன் நாளைக்கு அந்த வீட்டு வழியா போகும்போது முந்திரி பருப்பு ஞாபகம் போறோம் உள்ளதுலயே நல்ல கடையில வாங்கினேன்னு சொன்னார் நல்லாவும் இருக்கு சாப்பாட்டுல மயங்காதவர்கள் எல்லாரும் சொல்லலாம் அதெல்லாம் இல்லைங்க நான் இப்ப சாப்பிடறதெல்லாம் குறைச்சிட்டேன் எப்ப சொல்லுவாருங்க பதிமூணாவது இட்லியில சொல்லுவாரு இதுக்கு பிறகுதான் கொத்து புரோட்டா சாப்பிட போறாரு நீ பாருங்க சில சமயத்துல கல்யாணத்துல அவர் சொல்லுவாரு நான் வந்து நான் வெஜிடேரியன் பாரு அப்படிங்களா நீங்க வெஜிடேரியன் வெஜிடேரியன் கூட்டு உட்கார வச்சா அங்க இருந்து பிரியாணியில கறி மட்டும் பொறிக்க சொல்லுவாரு இந்த வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கு கறி விட்டுக்குவாரு அதுதான் அவர் நான் வெஜிடேரியன் அவர் வெஜிடேரியன் சொல்லவே நான் வெஜிடேரியன் அது நான் வெஜிடேரியன் தான் அவருக்கு அவர் வெஜிடேரியன் இல்ல அவர் நான் வெஜிடேரியன் தான் அது அங்க உட்கார்ந்து சாப்பிடுறாரு இங்க உட்கார்ந்து பிரியாணி மட்டும் தானே கிடைக்கும் அங்க மோர் கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாய் எல்லாம் கிடைக்குமா அங்க பிரியாணி கிடைக்கும் இது அங்க வந்துடும் அது இங்க வராது சகோதரே சாப்பாட்டு வாங்கினால் இந்த மூணு தான் படிச்சிருக்கிறோம் ஒன்னு சாப்பாடு ரெண்டாவது விடுங்க பாருங்க ஜும்மால குத்துபால பயானில் நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க ஊர்ல இங்க உள்ளவங்களுக்கு சொல்ல எங்க ஊருக்காரங்க நல்லா தெரியாது எங்க ஊர்ல ஜும்மால குத்துபால தூங்குறாங்க பயான் போது அது ரொம்ப மும்முரமா பயான் செய்யறாரு தூங்குறாரு அது என்ன செய்வார் பாவம் அப்படி பயான் செய்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார் இப்படி வர்றாங்க வர்றதே பிந்தி பிந்தி வேற வந்து தூங்குறாரு இதை விட அதிசயம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க ஒருத்தர் வந்து ரொம்ப புறப்பட்டு சும்மால தூங்கினா பரவாயில்ல குரட்டை விட்டு தூங்குறாரு கடையில வேலை செஞ்சுட்டு அடுத்து கிழத்து போய் அந்த குளிச்சுட்டு வர்றாரு அப்ப அத்தர் தடவைக்கிட்டு பேன் காத்தல் உட்காந்து என்ன வரும் அத்தர் தடவைக்கிட்டு குளிச்சுட்டு பேன் காத்தல் உட்காந்தா என்ன வரும் வையா வரும் இதான் வரும் அவர் என்ன சொன்னாருன்னா அப்புறம் தான் சொன்னாரு அதற்கு தூங்கினா பரவாயில்ல அதற்கு நான் சொன்ன குரட்டை விட்டு தூங்குறாரு நம்ம தூங்குறதுக்கு இடத்துல இருக்குங்கிறாரு என்கிட்ட அஜித் உனக்கு இந்த பயான் தேவையா விட்டுவிட்டு போக வேண்டியதானே நீ எதுக்கு பயான் பண்ற மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அல்லாவை தவிர யாருக்கும் பயப்படுறதுங்கிறது கிடையாது ஆனா உலகத்தில் இருக்கிற ஈயரும்பு கூட மரியாதை செய்யணும் அது வேற விஷயம் மரியாதைங்கிறது வேற பயக்கிறதுங்கிறது வேற அல்லாஹ் வகையின் மூலமாக அருளிய குரான் நம்முடைய கையில் இருக்கிறது இடத்துல இருக்கிறது வகை இந்த உலகத்தில் இடத்திலாவது இருக்கிறதா உலகத்திலே யாரிடத்திலும் இல்லை அல்லாஹாலா மனிதன் எங்கெல்லாம் தடுவாருமானோ அந்த இடத்தில் எல்லாம் வழிகாட்டுவதற்கு அவனிடத்திலிருந்து இறக்கி தந்த வகை மூலமாக இறக்கி தந்த குரான் நம்முடைய கையிலே இருக்கிறது இதை படிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் குரானை கூர்ந்து பாருங்கள் குரான் ரெண்டு இருக்கு சகோதரர்களே ஒன்றிற்கு குரானுடைய வாசகங்கள் அலிஃப்லா மீம் தாலிக்கல் கிதாப்லா ரைஃபி ஹுதல் முத்தகின் ஓடுறாரு பாத்தீங்களா அதற்கு ஹாபிஸ் கேட்கும் என்ன கேட்கிறாரு அவர் நல்லா ஓதணும்னு சொல்லுவாரு நல்லா ஓதனா சீக்கிரமா ஓத முடியாது சீக்கிரமா ஓதனா நல்லா ஓத முடியாது சீக்கிரமா ஓதனா நல்லா ஓத முடியாது நல்லா ஓதனா சீக்கிரமா ஓத முடியாது ஆனா நம்ம ஹாபிஸ் அவ்வளவு பேர் சொல்றாங்க நல்லா ஓதுனே சீக்கிரமா ஓதுவேன் அது எப்படி ஜம்ப் பண்ணாதான் முடியும் அப்ப நீங்களே ஜம்ப் பண்ண வைக்கிறீங்க இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல இதுக்கு போயிருந்தாங்க அங்க அங்க ஒருத்தர் தொழு வச்சார் அவர் வேற ஒரு நாட்டுக்காரர் அரபு நாட்டுக்காரர் அவர் தொழு வச்சார் தராவி தொழுது பெல்ஜியத்திலே பதினா இருபது ரக்காத் தொழுதாச்சு இடையில கொஞ்சம் தஸ்பீன் கொஞ்சம் ஓதுறாங்க இருபது ரக்காத் பதினாறு நிமிஷத்துல ஓதுனது அலந்தரக்கை இப்பதான் ஆனா சுரே பாத்தியம் ஓய்தான் ஆகணும் சூரிய பாத்தியால ஓதி அத்தகையாத்திரலாம் ஓதி குடிஞ்சு நிமிந்து இருபது ரக்காத்து நாற்பது செஞ்சா இருபதுக்கு இருபது கையால் இருபது அத்தகையாத்து இதுக்கு இடையில இடையில ஓதுற தஸ்பீ கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து இருபது ரக்காத்துக்கு எத்தனை நிமிஷம் பதினாறு நிமிஷம் உண்மையாகவே தொழுத குரான் என்பது சாதாரண ஒன்று இன்னைக்கு நாம குரான் அந்த பார்வையிலே பார்க்கல சௌர உலகத்தில் எத்தனையோ பார்க்கிறோம் ஆனா பார்வை வித்தியாசப்படுது குரானை பார்க்கிற பார்வை என்ன இருக்கணும் குரானை குரானாக பார்க்கணும் அவருடைய கலாமாக பார்க்கணும் உலகத்துக்கு ஹிதாயத்தாக பார்க்கணும் அந்த ஹிதாயத்தை பரத்தக்கூடிய பொறுப்பாளி நான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்க போவதில்லை கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் இந்த நாளிலே வீரம் உள்ள மனிதனாக அல்லாஹுவை அஞ்சுவதற்கு பெயர் தான் வீரம் அல்லாஹுவை அஞ்சு அல்லா சொல்லுவதற்கு சொல்லுவது நடப்பதற்கு பெயர் தான் வீரம் யாரை கொள்றதுக்கு பேர் வீரம் இல்லை யாருக்கும் எழுத்து பேசுறதுக்கு பேர் வீரம் இல்லை அவர்களுடைய மனதை கொள்ளை கொள்ளுவதற்கு பெயர் வீரம் எல்லாம் வைங்க யாரையுமே அடிக்கிறதுக்கோ துன்புறுத்துறதுக்கு பெயர் வீரம் இல்லை சுஜாத்துங்கிறது அதுக்கு பேர் இல்லை அதனால குரான் அல்லாஹால சொல்லும் பொழுது இங்கும் மின்கும் அஷிரூன சாபிரூன எகலிபூமியத்தை உங்களிலே இருபது பேர் பொறுமையாளர்கள் இருந்தால் இருநூறு பேரை வெற்றி கொள்வீர்கள் இங்கும் மின்கும் ஐஷுரூன சாபிரூன எகலிபூமியத்தை இருபது பேர் வீரர்கள் சொல்லல சாபிரூன உரிமையாளர்கள் இருந்தால் எகலிபு மேத்தைன் எத்தனை பேர் வெற்றி கொள்வீர்கள் இருநூறு பேரை அப்ப ஒரு ஆளுக்கு எத்தனை பேராச்சு ஒரு ஆளுக்கு பத்து பேர் நீங்க ஒரு ஆள் ஆனா நிபந்தனை என்ன சாபிர் சபுர் உள்ளவர்களாக இருக்கணும் எந்த இடத்துல எதை எப்படி கையாளணுமோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய கைவந்த கலையாக இருக்கணும் இந்த உலகத்துல யாரோட போட்டி போட சொல்லல சண்டை போட சொல்லல எதுக்கு சொல்லல அடிக்க சொல்லல கொல்ல சொல்லல நீதியை நிலைநிறுத்துவதற்காக அவர்களுடைய மனதை எப்படி அதை படியுங்கள் சகோதரர்களே மொழி இலக்கணம் படிக்கிறது அரபி இலக்கணம் படிக்கிறான் இங்கே தமிழ் இலக்கணம் படிக்கலாம் மத்தம் படிக்கலாம் மொழி இலக்கணம் படிக்கிறதுக்கு பேர் என்ன படிக்கிறது சமுதாய இலக்கணம் படிக்கணும் சமுதாயத்தை எப்படி நடத்துகிறோம் சமுதாயத்துக்கு எப்படி அணுகணும் சமுதாயத்தை நேர்வழி கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும் குரானை பயின்றவர்கள் நாம் செய்யவில்லை என்றால் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கும் வேணும் இது பொதுமக்களுக்கும் நான் பார்க்கணும் பொதுமக்கள் வேற குரான் அப்படியே விட்டுட்டு போறது அர்த்தம் இல்லை குரான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஏன் அதற்கு அர்த்தம் தெரியாமல் தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமா ஒரு ஹதீசில் வருகிறது எத்ரு ஹத்தத்திலாவத்திகி குரானை அதனுடைய ஹத்தத்திலாவத் என்னவோ அதன்படி ஓத வேண்டும் அதை ஓத வேண்டிய முறையிலே ஓத வேண்டும் ஆனா வானா நகால் இரவு காலமும் பகல் காலமும் குரானை ஓத வேண்டிய முறையிலே ஓத வேண்டும் என்று யாருக்கு சொன்னார்கள் சூழல்லா யாருக்கு சொன்னார்கள் சோதர்களே முஸ்லீம்களுக்கு சொன்னார்கள் எனக்கு சொன்னார்கள் உங்களுக்கு சொன்னார்கள் எனக்கு தெரியாது நீங்க சொல்லக்கூடாது உங்களை நான் அந்த நிலையில் நினைக்கல முஸ்லீம் சமுதாயம் அத்தனை குரான புரிஞ்சிருக்கணும் குரான புரியல எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் ஓதவே நேரம் இல்லைங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது எப்படி கையில் இருக்கிற குழந்தை டாக்டர் சொல்ற மாதிரி இந்த சமுதாயம் உலகத்துக்கு வழிகாட்டி அப்படிதான் சொல்ல முடியும் அப்படி ஆகணும் ஐத்தம் தீரணும் காலத்தினுடைய தேவை அது எத்தனூனகு ஹத்த திலாவத்திகி அதனுடைய ஹத்த திலாவத் என்ன இமாம் நவவி கிதாபில் அதுக்காரர்கள் சொல்லுகிறார்கள் எந்தெந்த இடத்துல எதை புரிந்து ஓத வேண்டுமோ அதை புரிந்து ஓதுவதற்கு பேர் தான் அதனுடைய ஓதுகிற முறை அப்படியே சரசரன் ஒரு நாளைக்கு நான் பத்து ஜூஸ் ஓதிட்டேன் ஒரு நாளைக்கு இருபது ஜூஸ் ஓதிட்டேன் ஓதுங்க அர்த்தம் இல்லாம ஓதனாலும் அதுக்கு என்ன இருக்கு சவாபு இருக்கிறது வேறே ஆனால் அர்த்தம் இல்லாமல் ஓதுவதற்காக குரான் இறக்கப்படவில்லை அர்த்தம் இல்லாம ஓதலாம் அர்த்தம் தெரியாம ஓதலாம் தப்பு இல்ல சவாபு இருக்கு மாத்தமா ஆனால் அர்த்தம் தெரியாம ஓதணும் நீங்க கட்டாயம் நினைச்சு வச்சிருக்கீங்க அது மாபெரும் குற்றம் மாபெரும் குற்றம் குரானே அர்த்தம் தெரியும் குரான் எதற்காக இறக்கப்பட்டதோ அது நடக்கணும் இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் குரான் இருக்கு அது எதுக்காக இறக்கப்பட்டதுங்கிற நோக்கத்தோட தான் இருக்கான் அதுக்காங்க இருக்கு அப்படியே வீட்டுல வச்சிருக்கலாம் பொண்ணுக்கு சீர் கொடுக்கும் போது முதல்ல குரான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அத்தனை ஹராமும் இருக்கும் யாருக்கு அதை பத்தி சிந்தனையும் இல்லையே கல்யாணம் நடக்க கூடாது அத்தனையும் நடக்கும் என்னன்னு கேட்டா இதெல்லாம் அதற்கு நம்ம ஊர் வழக்கம் நீங்க வாங்க உங்க வேலை செய்யுங்க குத்துப்பா ஓதுங்க இதே இருங்க அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது வந்துடுவேன் சரியத்தை எப்படி அப்படி செய்ய வேண்டும் தானே ஏன் சரியத் என்ன சொல்லி இருக்கிறது நிக்காக எப்படி நடக்க சொல்லி இருக்கிறது ஏன் நீங்க சிந்திக்கவில்லை சிந்திப்பது உங்க கடமை இல்லையா அதன்படி நடப்பது உங்க கடமை இல்லையா என்றைக்காவது குரானிலே அல்லாஹு என்ன சொல்லி இருக்கிறார் நிக்கா சம்பந்தமாக என்று பார்த்திருக்கிறோமா இதே போல வாழ்க்கையினுடைய அத்தனை சட்டங்களும் அல்ல சொல்லித்தானே இருக்கிறான் நேரடியாக அல்லது மறைமுகமாக சட்டம் சொல்லப்படாத எந்த நிகழ்ச்சியும் கிடையாது எந்த நிகழ்வும் கிடையாது வாழ்க்கையில் குரானை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் குரான்ல சொல்லப்படாத எதுவுமே கிடையாது அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையினுடைய சட்டங்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நான் குரான்ல வெறும் வாழ்க்கையினுடைய சட்டங்கள் மட்டும் சொல்லப்படல அநேகமான வாழ்க்கையினுடைய சட்டங்கள் எல்லாம் சொல்லும் போது எஸ் அலூனக் அனில் மஹீத் எஸ் அலூனக் அனில் அஹிதா அஹில்லா எஸ் அலூனக் எஸ் அலூனக் நிறைய இடத்துல எஸ் அலூனக் மாதா இருக்கும் பொதுவாக சட்டங்கள் சொல்லும் போது எஸ் அலூனக்கே அவர்கள் உங்களிடத்தை கேட்கிறார்கள் அவர்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க அப்படி இருக்கும் அநேகமான இடத்துல ஆனால் இன்னும் மற்ற விஷயங்களை சொல்லும் போது எஸ்ஆர்வனுக்கு சொல்லாமலே எல்லாம் சொல்லி இருக்கிறான் அது என்ன சுருக்கமா நான் சொல்ல விரும்புறேன் ஒன்னு இருக்கு குரான்ல அல்லாஹால சொல்லி இருக்கிற விஷயம் இன்னொன்னு இருக்கு அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை இந்த உலகத்திலே செயலாக செய்து காட்டி இருக்கிறான் குரானை இரண்டு கண்ணோட்டத்தில் பாருங்கள் குரானை கூர்ந்து பாருங்கள் குரானை கூர்ந்து பாருங்கள் ஒன்னு இருக்கு குரானுடைய சொல் அது அல்லாவுடைய சொல் இந்த அகிலம் முழுவதும் அல்லாவுடைய செயல் இந்த அகிலம் முழுவதும் அல்லாவுடைய செயல் வானம் அல்லாவுடைய செயல் சூரியன் அல்லாவுடைய செயல் சந்திரன் அல்லாவுடைய செயல் பகல் அல்லாவுடைய செயல் இரவு அல்லாவுடைய செயல் மனிதன் அல்லாவுடைய செயல் மரம் அல்லாவுடைய செயல் பழம் அல்லாவுடைய செயல் உலகத்தை அத்தனையும் செயல் இந்த சொல்லையும் பார்க்கணும் அந்த செயலையும் பார்க்கணும் குரான்ல ரெண்டையும் பார்க்கலாம் அதனால குரான்ல வசமாயி வத்தாரிக் வசமாயி வானத்தின் நீ சத்தியமாக பரியாயில் பசர கரத்தை என் கருவி வீரைகள் பசரோ ஹாசியம் ஹசீர் வானத்தை பாருங்கள் என்று நல்லா சொல்லுகிறான் அப்போ ஒண்ணு அல்லாவுடைய சொல் இது இன்னொன்னு வானத்தையும் பார்க்கணும் எப்பா நிமிந்து பார்த்தமா ஆஹா இந்த வானம் அல்லாவுடைய எவ்வளவு பெரிய குதிரை பார்க்க சொல்றான் எல்லாம் இன் ஜாலல்லாஹு அலைக்கும் இல்லையில சர்மதன் மை ஏத்திக்கும் பில் யாயின் إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من يأتيكم بليل تسكنون فيه أفلا تبصرون கியாமத்து வரை அல்ல இரவாகவே ஆக்கிவிட்டால் உங்களை எவனாவது பகல் கொண்டு கொண்டு வருகிறவன் இருக்கிறானா கியாமத்து வரை இன்ஜா அல்லாஹ் அலைக்கும் முன்னஹார சர்மதன் இலா யோமில் கியாமத்து கியாமத்து நாள் வரை குரான் இது சகோதரர்களே இன்னைக்கு வரைக்கும் கேட்டதில்லைன்னு சொல்லாதீங்க இது போல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அல்லாஹாலா அங்கங்கே சொல்லிக் கொண்டே போகிறான் இன்ஜாலல்லாஹு அழைக்கும் நகார சர்மதன் இலாயோமில் கையாமத்தி கையாமத்து நாள் வரை பகலாகவே இருந்தால் வந்த சூரியன் இங்கே இருக்குது பன்னெண்டு மணிக்கு பிறகு பன்னெண்டரை ஆகணும் இல்ல நம்ம கிடையாது ஆகும் பன்னெண்டரை ஆகும் ஒன்னு ஆகும் ரெண்டு ஆகும் ஆனா சூரியன் இங்க இருந்து நகரலை இதம் இருக்கா சூரியன் இங்க இருந்து இப்படி நகரணும் நகரல நின்றுச்சு என்ன செய்யலாம் பார்லிமெண்ட்ல என்ன பண்ணலாம் பார்லிமெண்ட் கூட்டி பேசலாமா சட்டசபையில பேச முடியாது பார்லிமெண்ட்ல பேச முடியாது சரி அமெரிக்கால போய் பேசலாம் ஐநா சபையில பகலாக ஆக்கிவிட்டால் உங்களிலே யார் இருக்கிறார்கள் இரவு கொண்டு வருகிறவர் அல்ல கேட்கிறான் கொண்டு வருவீர்களா இரவு இல்ல கொண்டு வர்றத பத்தி சிந்திக்க முடியுமா யாராவது இன்னைக்கு பல நின்று போச்சு அப்படி ஒரு காலம் வரும் தேம சமயத்துல இப்ப அல்ல அப்படி ஆக்கிறது இல்ல அல்ல சிந்திக்க சொல்லுகிறான் அல்ல சிந்திக்க சொல்லுகிறான் வஷம்ஷி வபோஹாஹா சூரியனை பாருங்கள் இந்த சூரியன்ல என்ன இருக்கு எப்படி இருக்கு இந்த சூரியன் தினமும் உதிக்குதே தினமும் அஸ்தமாகுதே நாம எப்பாவது கவலைப்பட்டோமா அதை பத்தி இல்ல அதை பத்தி சிந்திச்சோமா அப்படி ஒரு சிந்தனையே இல்லையா குரான் எல்லாம் சொல்றானே சகோதரர்களே தொழுகை நோன்பு ஜக்காத்துடைய ஆயத்துகள் நீங்க மொத்தம் எடுத்தா நூத்தி ஐம்பது கிடைக்கும் தொழுகை நோன்பு ஜக்காத்து வாழ்க்கை சட்டங்கள் எடுத்தா நூத்தி ஐம்பது கிடைக்கும் வானம் சூரியன் சந்திரன் இந்த பிக்திலாபிலேலி வந்தார் இரவு பால் மாற்றங்கள் அதே போல தாவரங்கள் தானியங்கள் கல்லு மண்ணு இதை பத்தி எல்லாம் எடுத்த எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்து கிடைக்கும் சட்டங்களை பற்றி ஆயத்து மொத்தம் எவ்வளவுதான் கிடைக்கும் நூத்தம்பது தான் கிடைக்கும் ஆனால் இந்த உலகத்தை அல்லாவுடைய செயலை சிந்தியுங்கள் அது அல்லாவுடைய சொல் அல்லாவுடைய செயலை சிந்தியுங்கள் ஆயத்து வல்லுகாம் அதைத்தான் சொல்லுது இதமாவும் சக்கத்வா தினத்தில் ரப்பியாவோ ஹப்பத் வயதில் ஆர்து புத்தத் வால்கத் மாஃபியாவ கேமத்தில் என்ன நடக்கும் அது தர சூரிய சந்தனை பற்றி சொல்றது வல்லை இதா யா ஷா வன்னஹா இதா இரவு வந்து சூழ்ந்து கொண்டு இருட்டாகி விட்டால் இருட்ட கொஞ்சம் சிந்திக்கணும் பகலா இருந்தது எப்படி இரவாச்சு யாராக்கனது புஷ்ஷா அதான் சார்ஜே போச்சே சிந்திக்கவே இல்லையே சோதரே குரானை சிந்திச்சால் ஆகிருத்து விளங்குறது இல்ல கொஞ்சம் மனசால் அழுகணும் மனசால அழகின சோதரர்களே வெறும் வேடிக்கை இல்லதமா செல்ல புராண நாம எதுக்காக வச்சிருக்கணும் எதுக்காக வச்சிருந்திருக்கணும் எனக்காவது யோசிச்சிருந்துமா உண்டுமா ஆயா ஆய்வு செய்தால் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் வெறும் இந்த ஆகரத்துடைய லாபம் கிடைக்கும் சொல்லல துனியாவுடைய லாபம் கூட கிடைக்கும் இந்த இஸ்ரேல் நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியும் அதை பத்தி பேச வரல அது அரசியல் ஆய்வு பேசலாம் அரசியலாகி போயிரும் பேசணும் ஆனா அரசியல் தான் என்னன்னு சொல்லணும் ஞாபகம் இருந்தா நேரம் இருந்தா இடம் இருந்தா நீங்களும் உற்சாகமா கேட்டா அதான் பாயிண்ட் பாருங்க எடுத்து அதாவது எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க என்ன இங்க நிறைய பேர் வரலையேன்னு சொல்லுவாங்க நீ கேட்கறது நாலு பேர் கேட்டா போதும் நான் சொல்றேன் ஜும்மாவுக்கு பிறகு பயன் செய்யுங்க ஜும்மால பயன் செய்யாதீங்கன்னு இந்த ஜும்மாவுக்கு வந்தவங்க ஜும்மா தொழுதுக்கு ஓடுறதுக்கு வந்தவங்க ஜும்மா தொழுது பேர் உட்கார சொல்லுங்க இஸ்லாம் இருக்க இஸ்ரேல் இருக்கிற பிரதேசம் இருக்குதே ஆக காஞ்சி போன பிரதேசம் பாலைவனத்திலே பக்க பாலைவனம் எந்த விதமான தண்ணிக்கு வழியே கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அங்க நாடு உற்பத்தியா இப்ப செழிப்பா இருக்கு நாடு செழிப்பா இருக்கு எப்படி செழிப்பாச்சு அவர்கள் ஒரு ரிசர்ச் சிண்டிகேட் அதாவது வேதங்களை ஆய்வு செய்வதற்காக வேண்டிய உலக ரீதியான என்னென்ன ஆதாயங்கள் அடைய முடியும் என்று அவர்களுடைய இந்தியிலையும் சரி நம்முடைய குரானையும் சரி இந்த வேதங்களை ஆய்வு செய்வதற்காக ஒரு ரிசர்ச் சிண்டிகேட் அந்த காலத்திலே அமைத்தார்கள் அதனுடைய நிறைய ரிப்போர்ட்டுகள் இருக்கு அதுல ஒரு ரிப்போர்ட் இஸ்ரேல்ல வருஷத்துக்கு வருஷத்துக்கு இப்ப மூணு நாளைக்கு முன்னால சில ஊர்ல கீரனூர்ல கூட நியூஸ்ல நான் கேட்டேன் ஆறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு எந்த கீரனூர்னு தெரியல ஆனா நான் கேட்கல ஏன்னா எங்க கூறு கீரனூர் இல்லைன்னா வருத்தமா இருக்கும் அதனால நான் எதுவுமே கேட்டுக்கிறேன் புதுக்கோட்டைக்கு இருநூறு சொல்லிட்டான் எனக்கு வருத்தமா இருக்கும்ல பழனி இருநூறு இல்லையே எங்க கீரனூர் பழனி இருநூறு என் ஊர் இது புதுக்கோட்டை கீரனூர் கீரனூரில் ஆறு சென்டிமீட்டர் மழைன்னு அந்த ஊரெல்லாம் சொல்லும் போது வந்துச்சு அதுல ரொம்ப அற்புதமா இருந்த செய்தி என்னன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழ்நாட்டில் பரவலாக மனிதர்களுடைய அறிவை எடை போடுறதுக்கு இதான் இடம் பூரா உலக மனிதனுடைய அறிவு விடதான் சகோதரர்கள் நீ ஒன்னும் பெருசு அறிவு பெருசுதான் நான் இல்லைன்னு சொல்லல இந்த காலத்துல அறிவு வளர்ந்திருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் எல்லாருடைய அறிவுக்கு முன்னாலே ஒண்ணுமே இல்லை ஜீரோ ஜீரோ அந்த நியூஸ்ல நான் கேரளம் கேட்டேன் அதே நியூஸ்ல அதை தொடர்ந்து வந்தது தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் கனமான மழை அறிவிப்பு கனமான மழை பற்றிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கனமான மழை பெய்யக்கூடும் ரெண்டு நாளைக்கு முந்தைய முந்தா நாள் முதல் நாள் கேட்டேன் பரவலாக அடிக்கடி சொல்றாங்க அப்ப அடிக்கடி இப்படித்தான் இருக்கிறாங்க சரி பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் சரி ஆங்காங்கே கனமான மழை பெய்யக்கூடும் இந்த பரவலாக என்ன அர்த்தம் ஆங்காங்கே என்ன அர்த்தம் அல்லாஹ் தான் வெளிச்சம் சாரி இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது பெய்யக்கூடும் இல்லைன்ற அர்த்தமாச்சு அதுக்கு பெய்யாமலும் இருக்கக்கூடும் பெய்யலன்ற ஏன் நீங்க சொன்னீங்களே பெய்யலன்னு கேட்க முடியாது பெய்யும் சொன்னோம் பெய்யக்கூடும் பெய்யாமல் இருக்கவும் கூடும் நான் சொல்லவும் கூடும் சொல்லாமல் இருக்கவும் கூடும் இதுவும் கூடும் அதுவும் கூடும் எதுவும் கூடாதுங்கிற பேச்சே இல்லை இதுவும் ஜாயிஸ் அதுவும் ஜாயிஸ் இதுவும் கூடும் அதுவும் கூடும் ஆறு சென்டிமீட்டர் மழை ஒரு நாள்ல பெஞ்சிருக்கு பொள்ளாச்சி அதுக்கு அடுத்து சொன்ன பேர் கேரளூர் எந்த கேரளூர் தெரியல இல்ல சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அஜயா இன்னொரு மூணு அஜயா இருக்கோ ஆனா கேள்விப்பட்ட எங்க ஊர்ல கொஞ்சம் மழை கூடுதல் பெஞ்சுக்கிட்டு இருக்குது ஆறு இன்ச் மழை பெஞ்சிருக்கு ஆறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இஸ்ரேல்ல வருஷத்துக்கு மூணைகால் சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யறதே கிடையாது மழை பெய்யறதே கிடையாது இப்பவும் இப்பவும் நீங்க விசாரிங்க வருஷம் முழுவதும் சேர்ந்து மூணைகால் சென்டிமீட்டர் கூடுதல் அவங்களுடைய ரெக்கார்டு தான் வருஷம் முழுவதும் சேர்ந்து மூணைகால் சென்டிமீட்டர் மழை ஆனால் இன்றைக்கு அந்த நாடு செழிப்பா இருக்கு அவங்க யாரும் இங்க நெய்வேலிக்கே வரல வர வேண்டிய அவசியம் இல்லை எப்படி செழிப்பாச்சு சொட்டு நீர் பாசனம் செஞ்சாங்களா செஞ்சாங்களா அவர்களுடைய ரிசர்ச் சிண்டிகேட்ல இஞ்சியில ஆராய்ச்சி செய்தார்கள் இஞ்சியில் நம்முடைய நாலு வேதத்தில் ஒரு வேதம் புராணக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதம் இஞ்சியில் இஞ்சியிலே ஆராய்ச்சி செய்தார்கள் அது தவுத் அலை இஸ்லாமுக்கு இறங்கியது தவுத் அலை இஸ்லாம் அருமையாக இஞ்சியிலே ஓதுவார்கள் தவுத் அலை இஸ்லாம் இருந்த பிரதேசம் தான் இஸ்ரேல் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தவுத் அன்றைக்கு இஸ்ரேல்ங்கிற பேர் இல்ல தவுத் அலை இஸ்லாம் என்ற பிரதேசம் அங்கே இஞ்சியிலே வருகிறது தவுத் அலை இஸ்லாம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தி மூணு தொழில் ஓதுவார்களாம் நம்ம நம்மளும் ஓதுறோம் தொண்டை கட்டி இருந்த ஒரு மாதிரி தொண்டை விட்டு ஒரு மாதிரி தொண்டை பிடிச்சிருந்த ஒரு மாதிரி அறுபத்தி மூணு வகையானது இசையில கூட ஏழு சுரங்கள் தான் இருக்கு ஏழு சுரத்தை சேர்த்து இந்துஸ்தானியும் கவ்வாலியும் பாகிஸ்தானி எல்லாம் சேர்த்து இன்னொன்னு ஆக்குவான் அது நம்மளா தான் இருப்பான் அது வேற விஷயம் இதையெல்லாம் சேர்த்து அவன் எட்டாவது ஒரு சுரம் உண்டாக்குவான் நமக்கு அதை கேட்டாலே ஜுரம் வருது அது வேற விஷயம் ஆனாலும் இசை ஏழு சுரங்கள் தானே அதாவது அலை இஸ்லாம் அறுபத்தி மூணு சுரங்களில் ஓதுவார்களாம் அது அல்லா கொடுத்து நியமத்தது குரல் இருக்கிறது அது அல்லா கொடுத்து நியமத்தது தொண்டையிலிருந்து வருது வேற எங்கிருந்து வராது காதலும் சத்தம் கொடுக்க பார்க்கலாம் காதல் சத்தம் கொடுங்க முடியாது இவ்வளவு பெரிய இருக்கு பேச சொல்லுங்க தியானத்துல பேசும் அல்ல தொண்டை பேச வைக்கிறவன் காலை பேச வைப்பான் அங்க வந்து லிம அந்த லிம மனிதன் கேட்பான் லிம சகித்தும் அலைனா நீங்களே எங்களுக்கு எதிராக சாட்சியை தொடையை பார்த்து கேட்பான் அப்ப தொடை சொல்லும் கை சொல்லும் விரல் சொல்லும் கண் சொல்லும் தலை சொல்லும் காது சொல்லும் நகரம் சொல்லும் அந்த உள்ளது அந்த கொள்ள செய் எல்லா வஸ்துவையும் நாவை பேச வைத்த அல்ல எங்களையும் பேச வைத்தான் இந்த தொண்டையிலிருந்து சத்தார வைக்கிற அல்லாவுக்கு இந்த காலையில் வர வைக்க முடியாதா அது வர வைப்பா அல்ல அது கியாமத்துடைய நாளே காலே சொல்லும் தானே சொல்லும் நான் எங்கெங்க போனேன் என்னென்ன தப்பு செய்ய போனேன் தெரியாம போனேன் ராத்திரில போனேன் பகல்ல போனேன் இதெல்லாம் கால் சொல்லும் அது வேற விஷயம் ஆனால் இப்ப தொண்டையில இருந்தா சத்தம் வரும் வேற எங்கிருந்து சுத்தம் வராது அதே தவுது அறுபத்தி மூணு சுத்தம் இன்னும் நல்லா உடைய பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா சின்ன ஒரு ஒரு வயசு வர வரைக்கும் தொண்டை ஒரு மாதிரி இருக்கும் அதாவது கீச்சு குரலா இருக்கும் ஒரு வயசு வந்தா பருவம் எய்து விட்டா பையன் குரல் மாறிடும் முதல்ல எல்லாம் நல்ல பான்சரி இருந்தா ஒரு பையன் இப்ப அடுத்த வருஷம் மறு ரம்ஜான் முடிஞ்சு லீவுல வந்தா லீவ் முடிஞ்சு வந்தா வாங்க சொல்றான்னா பைக்கை திறந்துட்டு வட வைக்கிற மாதிரி கத்துறான் என்ன போன வருஷம் ரம்ஜானுக்கு முந்தைய நல்லா அழகா பாடம் சொல்லிட்டு தான் அவன் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு இல்ல தொண்டை உடஞ்சி போச்சுன்னா எங்கடா கீழே போட்ட உடையிறதுக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது உடஞ்சா இங்க ஒரு தள்ளிடுது துருப்பிக்குது இது என்ன ஆச்சு என்ன உடஞ்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் யாரும் பூரா விளக்கம் சொல்லலை பூரா உலகத்திலே நீ வேணா கேட்டு பாருங்க சொல்ல மாறிடும் ஆனா அந்த மாறுற தொண்டை இருக்கு மவுத் வரைக்கும் அதே தொண்டை தான் இருக்கும் என்னோட தொண்டை இருபது வயசுல யார் கேட்டாங்களோ இன்னைக்கு அதே தொண்டை தான் இருக்கும் நான் தளர்ந்து போயிடலாம் நான் படுத்துடலாம் நான் படுத்துக்கிட்டு கூட பேசலாம் ஆனா தொண்டை மாறாது அதே போல பாட்டு படிக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வந்து நம்ம முஸ்லீம்களே இருக்கிறாங்க மத்தவங்களே இருக்கிறாங்க அந்த காலத்துல நீ எந்த காலத்துல கேட்காதீங்க தெரியும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அந்த காலத்துல பாடகர்கள் கூட பாடி இருக்கிறவங்க இப்போ உயிரா இருப்பாங்க இப்ப அவங்க பாடினாலும் வயசு எழுபத்தஞ்சு ஆயிருந்தாலும் அதே தொண்டை இன்னைக்கு இருக்கும் அதே ராகம் இன்னைக்கு இருக்கும் தொண்டை மட்டும் மாறுறதில்லை வயசு எவ்வளவு காரணாலும் சரி தொண்டை மாறாது தொனியும் மாறாது அது அல்லாஹுத்தால குறித்த நியமத்தது அதற்கு தாவூத் சலாம் அறுபத்தி மூணு குரல்ல ஓதுவார்கள் இனிமையான குரல்ல எந்த அளவு அதனுடைய இனிமை இருக்கும் என்று சொன்னால் மேய்கிற ஆடு மாடுகள் கூட இவரை நோக்கி வந்துவிடும் மேய்கிற ஆடு மாடு கூட இரநூறுக்கு வந்துடும் தௌதரி இது இந்தியில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கும் அதனுடைய ஆதாரங்கள் பல ஹதீஸ்கள் வாயிலாக அதாவது நேரடியாக இந்த வாசகம் இல்லை ஆனால் ஹதீஸ்கள் வாயிலாக தெரிய வரும் இப்படி அழகா ஓதுவாங்க உலகத்திலே எப்படி யூசுப் அலை சலாத்துக்கெல்லாம் முக உடல் அழகு கொடுத்திருந்தானோ அதே போல தாவூத் அலை சலாத்துக்கு குரல் அழகு மொத்தமா எல்லாம் ஒண்ணு கொடுத்திருந்தான் சிலருக்கு சிலது கொடுத்திருந்தான் அப்ப ஆடு மாடுகள் கூட மேய்வதை விட்டுவிட்டு இவர்களை சூழ்ந்து நின்று கொள்ளும் என்று இஞ்சியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதை அந்த ரிசர்ச் சிண்டிகேட்டில் உள்ளவர்கள் ஆய்வு செய்தார்கள் இஸ்ரேலிலே தாவூத் அலி இஸ்லாம் இங்கேதான வாழ்ந்திருக்கிறார்கள் இங்க வருஷத்துக்கு மூணு நாலு சென்டிமீட்டர் மேல மழை பெய்யலையே பிறகு எப்படி இங்கே தாவூத் அலி இஸ்லாம் ஓதி இருக்க முடியும் இங்க ஆடு மாடு மேய்ஞ்சிச்சுன்னு சொன்னா பசுமை இருந்திருக்கணும் இளைஞர்கள் இருந்திருக்கணும் புல் இருந்திருக்கணும் விவசாயம் இருந்திருக்கணும் அப்பதான் ஆடு மாடு இருக்கும் விவசாயம் எல்லாம் ஆடு மாடு எப்படி இருக்கும் அப்ப இந்த இந்த பிரதேசத்துல இஸ்ரேல்ல விவசாயம் இருந்திருக்கணும் அப்பதான் ஆடு மாடு இருந்திருக்கும் அப்பதான் தாவூத் அலிஸ்லாம் ஓதி ஆடு மாடெல்லாம் வந்திருக்க முடியும் ஆனால் இப்ப விவசாயம் இல்ல தண்ணியே இல்ல விவசாயம் இல்ல ஆனால் முந்த காலத்துல இருந்திருக்குதுன்னு இஞ்சியின் மூலமாக இந்த நிகழ்வின் மூலமாக தெரியுது பாருங்க குரானையும் பாக்குறது இப்படி பாக்கணும் ஒன்றில இருந்து இன்னொன்னு விளங்கணும் இதுல இருந்து இன்னொன்னு விளங்கணும் பார்த்தாலே புரியுதுன்னு சொல்றோம் இல்ல யாராவது ஒரு ஆள் வர்றாரு அங்கிருந்து அவர் வர்றத பார்த்தாலே கடன் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு அப்துல்லா ஜத்தவருக்கு ஓடிடுவார் அவருக்கு நல்லா தெரியும் யார் எதுக்கு வர்றாங்கன்னு அவர் ஆளை குறிக்கின்றதுல அவரும் அவங்க அத்தாவும் பயங்கரமான ஆளுங்க முகத்தை பார்த்தே பூரா சொல்லிடுவாங்க எனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க அவரு ஒன்னா பல இடத்துல இருந்திருக்கிறோம் அவர்த்த கேட்டுங்க பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றீங்கல்ல குரான பார்த்தாலே புரியலையா ஆமா புரியல ஏன் புரியல குரான பார்க்கவே இல்லை ஓதுறதுன்ற கூட அதுக்கு ஆள வச்சிருக்கிறோம் வாங்க எடுத்து ஓதுங்கன்னு சொல்லி வெளியே உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பாரு எப்பங்க உள்ள போவீங்க அது பெரிய பாத்தியா ஓதும் போது போவாரு நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க நான் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் அப்படி வாங்க வாங்கன்னு உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க போய் பார்த்தா இங்க நடக்குது வெளியெல்லாம் ஏன் உட்கார்ந்து இருக்காங்கன்னு கேட்டேன் அவங்க வீட்டுது அவங்க வீட்டு விசேஷம் பங்கன் அதுக்கு பேரு என்னங்க பிறந்தாலும் பங்கன் இறந்தாலும் பங்கன் வயசுக்கு வந்தாலும் பங்கன் மௌத்தானாலும் பங்கன் எங்க வீட்டுல பங்கனுங்க என்ன பங்கன் நாற்பது பங்கன் உள்ள பத்து நாற்பதா இருக்கும் அது நான் தான் போய் தோவ ஓதணும் எனக்கு வந்த தலைவேதனை பாத்தீங்களா இல்ல சகோதரர்களே புள்ள பத்ததுக்கு நாற்பதுன்னு ஒண்ணு இல்லே நிபாசனுடைய அக்சாய முத்தத்து நாற்பது நாள் ஒரு பெண்ணுக்கு நிபாஸ் எவ்வளவு நாள் கூடுதல் வரலாம் நாற்பது நாள் நிபாஸ் வரலாம் ஆனா இந்த காலத்துல நாற்பது நாள் நிபாஸ் வர்றது இல்ல மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அவ்வளவு அதுக்கு மேல நிபாஸ் வர்றதுக்கு உடம்புல ரத்தம் எங்க இருக்கு நிபாஸ் வர்றதுக்கு ஆனா நாற்பது நாள் கிடப்புல போட்டுருவாங்க தொழுகை அது இது எல்லாத்தையும் கிடப்புல போட்டுருவாங்க போட்டுட்டு நாற்பது நாள் பங்கனா என்ன பங்கன் தொழுகை கடமையாய் முப்பது நாள் ஆச்சு இப்ப குளிக்குது அம்மா இதுக்கு நான் போய் பாத்தியா ஓடி ஆரம்பிச்சு வைக்கிறேன் தலை வேதனை விளையாட்டுக்கு சொல்லலை நான் வருத்தத்தோடு சொல்றேன் வேதனையோடு சொல்றேன் இந்த சமுதாய சீர் திரும்பியே ஆகணும் ஏங்க நம்ப முடியாது சீர் திருந்தாதுன்னு சொல்றீங்களா திருந்தும் என்று நான் சொல்லுகிறேன் இதை பத்தி சிந்திக்கணும் என்று நான் சொல்லுகிறேன் அதுக்காகவே இன்னைக்கு நான் பேசுறேன் வேற எனக்கு எந்த நோக்கம் இல்லை சோதர்களே நான் சொல்றேன் நாம் லட்சியவாதிகளாக இருக்கணும் முஸ்லிமாக பிறந்தவன் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் லட்சம் நமக்கு துச்சம் வந்த வச்சுக்குவோம் அது வேற விஷயம் லட்சம் என்ன கோடி வச்சுக்கோ அது வேற விஷயம் இல்லையானால் அதுக்காக வருத்தப்பட போறதில்லை ஏன் இல்லையானா சோறு இல்லாம போகும் சோறு இல்லாம போனா என்ன வரும் சொல்லுங்களேன் தம்பி மௌத்து வரும் சோறு சாப்பிட்டவங்க எல்லாம் மௌத்தாகாம இருக்கிறாங்களா விடுங்களே போகட்டும் இல்ல சோறு சாப்பிட்டவங்க மௌத்தாகாம இருக்கிறாங்களா எங்க டாக்டர் மௌத்தா போறாருங்க மருந்து கண்டு குடிச்சவனே செத்து போறானே மருந்து கண்டு குடிச்சவன் செத்து போகலையா நமக்கு என்ன கவலை வரட்டுமே சகோதரர்களே வந்த மவுத்து வரும் அதுக்கு மேல என்ன வரும் கபூர்ல போய் அல்லாட்ட சொல்லணும் மண் தப்பு கரப்பி அல்லோ மண் நபியு கபி முகமது மாதீனுக்கு தீனி தீனி தீனி அல் இஸ்லாம் சொற்க ரவுத்து மிதியாது ஜெண்டா வாகன சகோதரர்கள் அப்படி இங்க டீம் சீதை நீக்க வேலையே இல்லை அவ்வளவு பெரிய டேம் தாவூத் அலி காலத்தில் இருந்திருக்கு அந்த டேம்ல தண்ணி தேக்கி வச்சுதான் இசையிலே செழிப்பா இருந்திருக்கு என்று எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க இந்தி இல்ல அப்படி எழுதி இல்ல இங்க டேம் இருந்துச்சு அது உடஞ்சி போச்சு அதை போங்க அதை அது பண்ணுங்க எழுதுல அதுல எழுதி இருந்துச்சு தாவூத் அலை இஸ்லாம் ஓதினார்கள் ஆடு மாடுகள் வந்து நின்றுச்சுன்னு எழுதி இருந்துச்சு அதுல இருந்து யோசிச்சாங்க இப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும் பசுமை இருந்திருக்கும் விவசாயம் இருந்திருக்கும் தண்ணி இருந்திருக்கும் இப்போ ஒன்றும் இல்லையே அப்ப இருக்கிறதுக்கு வழி என்ன யோசிச்சு யோசிச்சு தேடி தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க அதே போல இன்றைக்கும் குரானில ஏராளமான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சது கடைசியாக தான் சொன்னாரு அவர் ஆப்பிள் பழத்தை கீழே படுத்திருந்தாராம் நம்ம கூட கண்டுபிடிப்போம் புதுக்கோட்டையில இருந்து கூட கண்டுபிடிப்போம் ஆனா புதுக்கோட்டையில சங்கதி என்ன ஆப்பிள் மரம் இல்லை அவன் கண்டுபிடிச்சா அவனுக்கு ஆப்பிள் மரம் இருந்து கண்டுபிடிச்சான் நம்ம ஊர்ல ஆப்பிள் மரம் இல்லையே அதான் கண்டுபிடிக்க முடியல இல்லாட்ட நம்மளும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுந்துச்சு ஏன் கீழே விழுந்து மேல போனா என்ன யோசிச்சா அதுல இருந்துதான் இந்த பூரா உலகத்துக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது கண்டுபிடிச்சார் வெறும் புவியீர்ப்பு மட்டும் கண்டுபிடிக்கல சூரியனை சந்திரனை இருக்கிறது சந்திரன் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் புதனை இருக்கிறது புதன் வியாழனை இருக்கிறது எல்லா கிரகங்களும் கோலங்களும் மில்லியன் மில்லியன் இருக்கிற கோலங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கிறது அந்த ஈர்ப்பு விசை காரணமாகத்தான் இந்த உலகம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறது சுற்றுவழிகள் எல்லாம் அந்த ஈர்ப்பு விசை காரணமாக அது சுற்றி கொண்டிருக்கிறது அந்த ஈர்ப்பு விசை இழந்தால் இந்த உலகம் அழிந்துவிடும் இதையெல்லாம் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டு ஒன்னே ஒன்னு சொன்னா நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கான ஈர்ப்பு விசை மேலிருந்து கீழே தான் இருக்கணும் மேலிருந்து கீழே தான் இருக்கணும் அது கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் சூரியன் சந்திரன் வட்டமாக சுழறுகிறது அந்த ஈர்ப்பு விசை அதை வட்டமாக ஏன் சுழற வைத்தது என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை இதை இறைவன் தான் சுட்ட வைக்கிறான் என்று சொன்னான் ஈர்ப்பு விசை வட்டமா எப்படி வரும் ஈர்ப்பு விசை நேரா தானே வரணும் இது ஈர்ப்பு விசையே வட்டமா இருக்கு எல்லா கோள்களும் உருண்டையாக இருக்கிறது எல்லா கோள் சுற்றக்கூடிய எல்லா கோள்களும் வட்டப்பாதையில் தான் சுழல்கின்றன நீள்வட்ட பாதையில் தான் சுழல்கின்றன அது வட்டம் கூட இல்லை நீள்வட்டம் அவன் ஏன் என்று யோசித்து சொன்னான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் என்று சொன்னான் வஷம் சிவ ضحاها والقمر தலாஹா تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها குரான்ல தானே இருக்கு சோதரிகளே படிச்சமா பார்த்தமா நமக்கு இந்த பூரா குரானே தேவையில்லை ஒரு பன்னெண்டு சூரா நமக்கு தேவை சொல்லுங்க பாபா என்ன பன்னெண்டு அலம் இருக்கு பத்து அப்புறம் ஜாசின் ஒண்ணு அப்புறம் சூரத்தில் முழுக்க சில ஊர்ல ஓதுவாங்க தபாரக்கல்லதி கரெக்ட் அது முழுக்கண்டா விளங்கல தபாரக்கல்லதி தான் விளங்கு எத்தனையாவது ஜுது பத்தம்பி ஓதுற லந்தனா லந்தனான்னு ஒரு வார்த்தை அரபியில் இருக்கா உலமாக்களை நம்ம ஏன் நம்ம மாணவர்கள் இப்படி வச்சிருக்கிறோம் லந்தனான்னு ஒரு வார்த்தை இருக்கா லந்தனா லந்தனாலூனு அல்பிர்ற லந்தனாலூன் வேணா சொல்லலாம் அது லன் அந்த நூன் போயிருச்சு லந்தனாலூ அதான் சொல்லலாமே தவிர லந்தனான்னு சொல்ல முடியுமா என்ன வாங்க போற மிளகாய் என்ன வாங்க போற மிளகாய் எவ்வளவு சொல்லுவானா மிளகாய் சொல்லு அது எப்படி காய் விட்டுட்டு விளையான்னு சொன்னா எப்படி விளங்கும் லந்தனான்னு சொன்னா எப்படி விளங்கும் அப்படிதான் சொல்லி பழகி இருக்கிறோம் நூத்தி பதினாலு சூரத்து இருக்குங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது இத்தனை ஆயத்துங்கிறது தெரியாது சோதர்களே அந்த ஒரு பெரிய முனாஃபிக் பேரெல்லாம் இருக்கு அவன் இந்த குரானை அவன் சிந்திச்சான் இந்த குரானுக்கு என்ன சொல்றது சிந்திச்சா குரான் அல்ல சொல்றானே இன்னுஹு ஃபக்கர் வ கத்தர் ஃபகுத்தில கைஃப கத்தர் சும்மா குத்தில கைஃப கத்தர் சும்மா நவர் சும்மா அபச வபசர் சும்மா அதுபர வஸ்தக்பர் கால இனஹாதா இல்லா சஹர் இந்த ஒரு ஆயத்து போதுமே சகோதர குரானை எப்படி சிந்திக்கணும் அவன் குரானை மறுக்கிறதுக்கு சிந்திச்சான் இன்னஹு ஃபக்கர் சிந்திச்சான் சிந்திச்சான் சிந்திச்சான் இந்த குரானை என்ன சொல்லலாம் இந்த குரான் எல்லாரும் இருக்குது அரபு மக்கள் அவ்வளவு பேருவையும் காந்த புலன் எவ்வளவு இருக்குமோ அதை விட கோடானு கோடி மடங்கு இருக்குது இப்படி ஈர்க்காமல் இவர்களை பாதுகாக்கணுமானா இந்த குரான் ஏதாவது இட்டுக்கட்டப்பட்டது பொய் அது இது ஏதாவது சொல்லணும் இந்த குரான் என்ன சொல்லலாம் இன்னொரு அவன் சிந்தித்தான் சிந்தித்தான் ஒக்கத்தர் இப்படி சொல்லலாம் என்று யோசித்தான் அப்படி சொல்லலாம் என்று யோசித்தான் ஆனால் அவனுக்கு புலப்படலே செத்தான் குத்திர கை கத்தர் எப்படி யோசி சொல்லுவது என்று தெரியாமல் அவன் செத்தான் சும்மா குத்திர கை கத்தர் பிறகும் சாகிறான் அவன் அவனாகவே சாகுகிறான் குரானை பற்றி பொய் சொல்ல முடியாமல் அவனே சாகாமல் சாகுகிறான் நம்ம சொல்றது ஒண்ணுமில்ல என்னங்க இவ்வளவு நான் சாகாம செத்துக்கிட்டு இருக்கிறேன் அவன் குரான பத்தி சிந்திச்சு ஊத்தியில அவன் சாகுகிறான் சாகடிக்கப்படுகிறான் அவன் சாகடிக்கப்படாமலே சாகடிக்கப்படுகிறான் ரொம்ப அல்லார் பிறகு சிந்தித்தான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாதனால கோபத்துல முகம் கடுகெடுத்தான் முகத்தை சுழித்தான் அதுபெற சொல்ல முடியாமல் பின்வாங்கினான் பெருமை அடித்தான் இல்லை என்னமாவது சொல்லிய தீரனும் கடைசியில முடிவு செஞ்சு சொன்னா இது இட்டு கட்டினதுன்னு சொன்னா இப்படி எல்லாம் இட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க யார்த்தாவது கேட்டு வந்ததுன்னு சொன்னா இப்படி எல்லாம் கேட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இவரா சொன்னாருன்னு சொன்னா இவருக்கே எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க இது கவிதைன்னு சொன்னா இப்படிப்பட்ட கவிதை சொல்லுகிற மனிதர் உலகத்தில் இருந்தால் அவர் நபியாகத்தானே இருக்க முடியும்னு சொல்லுவாங்க என்னதான் சொல்றது கடைசி அவன் சொன்னா இனஹாலா இல்லா செஹன் யூசர் முன்னோர்கள் வெளியிலிருந்து கட்டிக்கொண்டு செஹர் என்று சொன்னான் செய்வினை என்று இனஹாதா இல்லா செஹன் யூசர் இனஹாதா இல்லா கவுலும் பஷர் அவன் குரான சிந்திச்சான் சகோதரர்களை இன்னைக்கு நம்ம குரான சிந்திக்கிறது நேரம் இல்லை குரான வச்சிருக்கிறோம் குரான் இல்லாத வீடே இருக்காது ஆனால் குரான பத்திரமா வச்சிருக்கோம் பிறக்காமல் திறந்தாலும் சிந்திக்கிறது இல்லை குரானுடைய ஹக்கத்திலாவத் சின்ன அதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதணும் ஒவ்வொரு ஆயத்தா ஒரு நாளைக்கு இவ்வளவு ஓதணும் இருக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு ஒரு இதுவாவது ஓதுங்கன்னு சொல்றோம் கட்டாயம் ஓதணும் அதுல எந்த விதமான மறுப்பு எனக்கு கிடையாது நிச்சயமா ஓதணும் ஆனால் குரான விளங்க முயற்சி பண்ண சொல்றோம் குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது கேளுங்க தெரியலன்னு உலமாக்கடத்துல கேளுங்க ஏன் அர்த்தமும் படிங்க எல்லாம் படிக்கிறீங்களே இந்த காலத்துல யாருங்க படிக்கல எனக்கு கேட்டா என் மகன் என்ன படிக்கிறாரு என் மகன் என்ன படிக்கிறாரு நீ சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க ஒருத்தர் அஜர்த்து இருந்தாரு நான் ஒரு நிகழ்வை தான் சொல்றேன் யாரையும் குறிச்சு சொல்லல தன்னுடைய மகன் டாக்டருக்காக ஒரு பட்ட பாடு கொஞ்சம் நிஜமல்ல ஒரு அஜர்த்து பணத்துக்காக பாடுபடுவாரு எப்படி படுவாருன்னு உங்களுக்கு தெரியும் மம்பட்டி எடுத்தா அது தெரியும் உங்களுக்கு எப்படி அந்த காலத்துல ஒரு நான் சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னால பணத்துக்காக பாடுபட்டார் எப்படியோ பணம் சேர்த்தார் அம்படியார் சேர்க்க மாட்டாரு சேர்த்தார் சேர்த்து மகனை படியோடு படிக்க வச்சார் ஒரு டாக்டர் சீட் வாங்குறது சாதாரண வேலை இல்லையே டாக்டர் சீட்ல வாங்கினார் மகனை படிக்க வச்சா டாக்டர் ஆயிட்டார் இப்பவும் டாக்டர் ஆக்குறதுக்கு எப்படி சம்பாதிச்சாரோ அப்படித்தான் சம்பாதிச்சு சாப்பிட்டு இருக்கிறார் அவர் டாக்டர் டாக்டர் ஆயிட்டார் அவர் சம்பாதிக்கிறார் எல்லாம் செய்யறார் இவர் அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு அப்படித்தான் ஆனா இப்ப மௌத்தா போயிட்டார் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தார் அவர் பையன் கையுமா படிப்படியா ஏறி இறங்கி டாக்டர் ஆகிறது முந்தி எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இருந்தார் முடியாத நிலையில டாக்டர் முயற்சி பண்றமே ஏன் நம்முடைய மக்களை இந்த குரான புரிய வைக்க என்னைக்காவது முயற்சி பண்ணலாமா புரிய வந்து என்னைக்காவது யோசிச்சோமா குரானை அந்த சிந்தனை கண்ணோடு பார்த்தோமா குரானை கூர்ந்து பார்த்தோமா பார்க்கவே இல்லை சோதர்களே வச்சிருக்கிற எதுக்கு வச்சிருக்க பறக்கத்துக்கு குரான ஓதியே அல்லாவை ஏமாத்துறது இதுக்குதான் அல்லாவுக்கு அல்வா கொடுக்கறது கொடுத்துருவானா கொடுத்துருவானான்னு அவன் இறக்கிற குரான் முதல் நாசன் சொன்னான் முதல் முத்தகைன்னு சொன்னான் துகரை இவன் நூறு என்று சொன்னான் இது ஹிதாயத்துக்காக சொன்னான் எழுநூத்தி ஐம்பது இடத்துல சிந்திக்க சொன்னான் நான் எதையும் சிந்திக்க மாட்டேன் நான் வெறும் யாசின் ஓதுவேன் நீ என்ன செஞ்சிடணும் லாரியில லோடு ஏற்றி பணம் அனுப்பிச்சிடணும் அதுக்கு அல்லாவும் பைத்தியாரனா இருக்கணும் அவன் இல்லைன்னா யாரு நிச்சயமா அல்லா ஆனா அல்லா மனிதர்கள் விட்டு பிடிக்கிறான் சனஸ்ததிரிஜுகும் வினாயிசுதாயாலும் ஓம்லீலகும் இன்ன கைதி மத்தி அல்லா விட்டு பிடிக்கிறான் யார் அதை ஏமாத்தான் அல்லா சீக்கிரம் ஒண்ணு தண்டனை கொடுத்துறது இல்லை அல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க அவனுக்கு அல்லா ரிசு கொடுக்குறான் அல்லா இருநூறுன்னு சொல்றான் அவனுக்கு அல்லா ரிசு கொடுக்குறான் அல்லா முன்னூறுன்னு சொல்றான் அவனுக்கு அல்லா ரிசு கொடுக்குறான் அல்லா மூணாயிரம் அவனுக்கு அல்லா ரிசு கொடுக்குறான் ஆனா ஆண்டவனை சொன்னவன் மடையன்கிறான் அவனுக்கு எல்லாம் ரிஸ்க் கொடுத்திருக்கிறான் ரிஸ்க் இல்ல நாட்டுல ஆகப்பெரிய மரியாதை கொடுத்திருக்கிறான் லாயிலாக தான் சொன்னாவா இல்லவே சொல்லல கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் மடையன் நினைக்கிறேன் அவரு தஞ்சாவூர்ல தான் இறங்கி போவார் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல முத முதல்ல அது வச்சது ஒரு சிலை வச்சு கீழே எழுதியிருக்கு கடவுளை கற்பித்தவன் மடையன் கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி அது இருக்கு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறுல வச்ச சிலையா இருக்கும் அப்ப வந்த போட்டோ ஒரு படத்துல வந்த போட்டோ என்கிட்ட இப்பவும் இருக்கு இருக்காது அது இருக்கு அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறோமே நாம இருக்கு சோதர்களே நான் வெந்து போய் சொல்றேன் வேதனைப்பட்டு சொல்றேன் சும்மா சொல்லல ஏன் குரான நம்ம பார்க்க கூடாது ஏன் குரான நம்ம விளங்க கூடாது அண்ணா என்ன சொல்லியிருக்கா இது தான் சொன்னானா சரி அதாவது அப்படி எந்த சிந்தனையும் இல்லாம ஓதிட்டு போங்க சரி அப்படி ஓதலாம் பரவாயில்ல சோதர்களே நம்ம லாபத்துக்குன்னு வந்தா குரான் எடுத்துக்கிறோமே மௌத்தா போறவருக்கு முன்னால் உட்கார்ந்து ஒதுக்கிட்டு இருக்கிறோமே எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்யறோம் மௌத்த சக்கராத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வேற வழியே செய்ய முடியாது டாக்டர் கை விட்டாரு அது வரைக்கும் டாக்டர் பார்த்தோம் டாக்டர் செய்தாரு வீட்டுக்கு கொண்டு போங்கட்டு பிரீத்திங் சொல்றாரு இப்ப மூச்சுக்கு மூச்சு வாங்குறது தான் தெரியுது நாடி பிடிச்சு பார்த்தா போய்கிட்டே இருக்குது இப்ப எல்லாம் உட்காந்து என்ன ஓதுங்க யாசின் ஓதுங்க யாசின் ஆகிற ஆளுக்கு பிரயோஜனம் தரும் ஹயாத்தா இருக்கிற பேருக்கு பிரயோஜனம் தராதான் யாசின் ஆகிற ஆளுக்கு அரங்கிச்சு சக்கராத்துக்காரக்கா இறங்கிச்சு ரூஹ போறவருக்கு இறங்கிச்சு மையத்துக்கா இறங்கிச்சு நாமெல்லாம் என்ன ஏன் உயிரோடு இருக்கணும்னு கேட்கிறேன் நான் மையத்துக்கு யாசினோத தெரிஞ்ச நமக்கு அயாத்தா இருக்கிறவங்களுக்கு யாசினோதி சொல்ல தெரியலையே இத்தகைய மல்லாய் சருக்கு மஜம் பகும் யாசியில் இருக்கிற மெயின் பாயிண்ட் அது ஒன்னு இத்தகைய உவல்லாய்சலுக்கும் அஜரன் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் தெரியுமா யார் உங்களிடத்தில் எந்தவித உலக ஆதாயம் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்களை பின்பற்றுங்கள் யார் அவர்கள் இல் அஜிரியே இல்லா அல்லாஹி ரப் அலா ரப்பில் ஆலமீன் என்னுடைய கூலி நான் ரப்புல் ஆலமீன் இடத்தில் தான் வாங்குவேன் இந்த உலகத்திலே யார் இடத்தில் நான் கூலி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தீன் அல்லாஹுடையது குரான் உடையது மார்க்கம் அல்லாஹுடையது முகமது சல்லாஹுடைய அதிசயம் அல்லாஹ் வந்தது எனவே நான் இதை உலகத்திலே பரத்துவேன் இதற்கு கூலி இதற்கு ஆதாயம் இதற்கு மரியாதை இதற்கு போல் இல் அஜிரியர் இல்லாத ரப்பில் ஆலமீன் நான் ரப்புல் ஆலமீன் இடத்தில் தான் இதற்கு கூலி வாங்குவேன் வேறு யார் இடத்தில் வாங்க மாட்டேன் தைரியமா சொல்ல சகோதரர்களே இது வேறு ஆளுங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு சேர்த்துதான் குரானை கூர்ந்து பாருங்கள் குரான் விளையாட்டு இல்லை குரான் வேடிக்கை இல்லை வேணுடா எடுத்துக்கிட்டோம் வேண்டாட்டா வச்சுட்டோம் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு குரான பார்த்தோமா சோதரே சூரிய பக்தனுடைய ஆயத்திற்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் கடைசி ஆயத்து பள்ளி பையனுக்குமா காத்தி மும்பில் அதில் ஆயத்தாரம் என்ன يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين நீ குரானிலே ஆகப்பெரிய ஆயத்தம் தான் அந்த ஆயத்தில் அல்ல என்ன சொன்னா காபத்துள்ள போய் தொழுகிறத பத்தி சொல்லலே அரசால போய் துவாசியத பத்தி சொல்லலே அஜில எஹாம் கட்டுறத பத்தி சொல்லலே நோபிக்கிறத பத்தி சொல்லலே குரான்ல ஆக நீளமான ஆயத்து ஆக நீளமான ஆயத்து இதா ததாயன் தும் தைரியம் நீங்கள் கடன் கொடுத்தால் பல்யத்து பைனகுமா பைனகுமா காத்து அதில் ஒரு நீதியான ஒரு எழுதக்கூடிய எழுத்தாளரை வைத்து எழுதிக் கொள்ளுங்கள் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க எழுதுங்க எப்படி எழுதணும் யார் வாசகம் சொல்லணும் யார் வாசகம் சொல்லணும் யார் கடன் வாங்குகிறாரோ அவர் வாசகம் சொல்லணும் அவருக்கு சொல்ல முடியவில்லை என்றால் அலையில் அப்பு யார் வாசகம் சொல்லணும் யார் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டுமோ அவர் தான் வாசகம் சொல்லணும் கடன் கொடுக்கிறது சொன்னா அவர் சொல்லி சொல்லிடுவாரு நான் ஆறு மாதத்தில் கொடுக்கவில்லை ஆனால் என்னுடைய வீட்டை ஜப்தி பண்ணிக் கொள்ள வந்து அவர் வாசகம் சொல்லிடுவார் கடன் கொடுத்தவர் சொன்னான் அல்ல இவ்வளவு சொல்றான் குரான்ல ஆனா என்னைக்காவது இதுவெல்லாம் குரான் இருக்குன்னு நினைச்சோமா வானத்திலிருந்து அல்லாஹு தண்ணீரை இறக்கி வைக்கிறான் அகரஜினாமினு அதிலிருந்து நாம் விதவிதமான பழவர்க்கங்களை உண்டாக்கி தந்திருக்கிறோம் கவனிங்கள் நல்லா புரிவான் பழங்களை பாருங்கள் நல்லா புரிவான் ஒண்ணு இல்ல வாழைப்பழத்தை பாருங்க ஒரு விதை கூட இல்ல கொய்யா பழத்தை பாருங்க பூரா பூரா விதை ஏன்னு கேட்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் யாராவது காரணம் சொல்லி இருக்காங்களா எத்தனை நேரம் நீங்க செவப்புக்கு உதாரணம் சொல்லலாம் ஆப்பிள் பழமா தான் சொல்லணும் அது வேற ஒண்ணு இருக்கா விரலுக்கு உதாரணம் சொல்ல வெண்டைக்காய் தான் சொல்லணும் அத்தவர உதாரணம் இருக்கா எத்தனை வகையான படங்கள் உலகத்தில் போய் பார்த்தோம் சொல்றான் ஜிபாலி ஜுததுன் பீதுன் வகராபி சூத் ஜிபாலி ஜுததுன் பீதுன் நல்வானோ வகராபி சூத் மலைகளை பாருங்கள் பாறைகளை பாருங்கள் கருப்பு சிவப்பு கண்ணங்கரையிலிட்ட கருப்பு கராபீப் சூத் கண்ணங்கரையிலிட்ட கருப்பு அதான் இப்ப நம்ம என்ன சொல்ற கருப்புக்கல்ல அதுக்கு பாலிஷ் பண்ணி பண்ணி வீட்டுக்கு போடுறோமே இந்த கல்லை வீதியில கிடக்கிற கண்ணு கல்லு தானே இந்த வீட்டுக்கு இருக்கிற கிரேட் கிரேட் தானே சரி இன்னொன்னு இருக்கு வெள்ளை விலை ரெண்டு கல் அதுக்கு என்ன பேர் சொல்றோம் மார்பில் அல்ல மார்பிலே அல்ல சொல்லி இருக்கிறான் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாலே கிரேட் அல்ல சொல்லி இருக்கிறான் மார்பில மட்டும் பார்க்காத வீட்டுக்கு போனங்களா வீட்டுக்கு பூரா மார்பிலுங்க பூரா பூரா மார்பிலுங்க அதே மார்பில போட்டவனை இவ்வளவு சொல்றியே மார்பில படைச்சவனை பத்தி சிந்திக்க நேரம் இல்லையா கல்லுலயே இப்படி ஒரு கல்லு படிச்சிருக்கிறானே குரான் அல்ல சொல்ற சகோதரர்களே வெறும் குரான் அலந்தரகை இல்ல குழுவல்லா இல்ல யாசின் இல்ல தபார கல்லது இல்ல இதுவும் குரான் இருக்கு குரானை கூர்ந்து பாருங்கள் வசமராத்தின் முஸ்தலிப்பு நல்வாழ்வு இது எல்லாம் சொல்லி சொல்ல வமினன் நாசி வத்தவாபி அல்ல நாமி மனிதர்களிலே விதவிதமான நிறம் பாத்தீங்க நிறத்து பாத்தீங்களா எத்தனை பேர் கருப்பா இருக்குன்னு கவலைப்படுறாங்க கருப்பு அழகு யார் சொன்னது கருப்பு அழகு இல்லை கருப்பு ஒரு அழகு நிற நிற அழகில் கருப்பு ஒரு அழகு எப்படி பாவக்கா கசப்புன்னு சொல்றாங்களே அறுசுவைங்கிறது கசப்பு சேர்ந்தது தானே கசப்பு ஒரு சுவை அது சேர்க்கிற விதத்துல சேர்க்கணும் அந்த காம்பினேஷன் சரியா அந்த கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம பாட்டுக்கு சும்மா நின்று கண்ணாடி முன்னால நான் கருப்பா இருக்கிறேன் கருப்பா இருக்கிறதுனால தாங்க நான் அழகாவே இருக்கிறேன் என்ன சொல்லலே குரானை கூர்ந்து பாருங்கள் சொல்கிறேன் குரான் தான் அவருடைய இல்முடைய கஜானா குரான் தான் இல்மு அதனால சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் குரான் படிக்கிறதோட குரான் படிக்கிறதோட குரானுக்கு சார்ந்த இல்முகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு அதையெல்லாம் படிச்சு மக்களுக்கு விளக்கம் சொல்றது உலமாக்களுடைய கடமை அதே போல ஆன்மீகம் படிக்கிறதோட அரசியலிலும் கைதேர்ந்தவர்களாக இருப்பது உலமாக்களுடைய கடமை ஆன்மீகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அரசியலுக்கு இவர்கள் வழிகாட்டாமல் எப்படி இருக்க முடியும் அல்லாஹை தவிர யார் வழிகாட்ட முடியும் எனவே அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன வழியை உலகத்துக்கு காட்டுவது அரசியலும் இவர்களோடு சேர்ந்தது ஆன்மீகத்தையும் அரசியலையும் யாரோ துரோகம் செய்து வைத்து பிரித்திருக்கிறார்கள் உலக கல்வி மார்க்க கல்வியும் யாரோ துரோகம் செய்து பிரித்திருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொன்றையும் இரண்டு இரண்டாக பிரித்து உலமாக்கல் என்ற ஒரு ஜாதி அவாம்கள் என்ற ஒரு ஜாதி எவனோ சூழ்ச்சி செய்து பிரித்திருக்கிறான் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேர் இல்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு நம்ம எல்லாம் சேர்ந்துதான் சமுதாயம் முஸ்லிம் சமுதாயங்கிறது உலமாக்களும் ஆமாம் அவங்க பொதுஜனங்களும் சேர்ந்தது உலமாக்கல் நம்ம பேசிக்கிறது என்ன அவங்களாம் அவாம் அவங்களாம் அவாம் அப்படியே ஒதுக்கி வச்சது அவங்க என்ன தெரியும் அப்படின்னு ஒதுக்கி வைப்பது நான் சொல்லுவேன் அதாவது நல்ல எனக்கு வார்த்தை சொல்லக்கூடாது நம் மீது பெரும் குற்றம் அது அதே மாதிரி உலமாக்கா ஜனங்கள் அந்த ஆளுங்களை பார்த்து அவங்க எல்லாம் அஜர்த்து பாருங்க அவங்களாம் என்ன பாருங்க வேற மாதிரி சேர்த்து சொல்லிட்டுங்களா அது மாதிரி இருக்குது அவர் அப்படி சொல்றாருங்களே அஜர்த்து வந்து இதெல்லாம் ஆகாதுன்னு அது அவங்க எல்லாம் அஜர்த்து மாறுங்க இன்னும் அஜர்த்து மாறு ரெண்டா பிரிச்சது யாருன்னு கேட்க நான் உலமாக்கள் தெரியாக அவாம்கள் தெரியாக யாரோ சதி செய்து பிரித்திருக்கிறார்கள் என்பீர்களே நீங்கள் பிரியாதீர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் சமுதாயம் இரண்டு பேரும் சேர்ந்துதான் முஸ்லீம் சமுதாயம் அரசியலும் ஆன்மீகம் சேர்ந்துதான் இஸ்லாம் உலக கல்வி பொதுக்கல்வி தீனுடைய கல்வி எல்லா கல்வியும் சேர்ந்து அல்லாவுடைய வகைக்கு உதவியாக இருக்கணும் அதுக்கு தான் பேர் கல்வி பிரிக்க கூடாது மருத்துவம் இஸ்லாத்துக்கு முறையானதா விஞ்ஞான விசாரத்துக்கு முறையானதா சமூக கல்வி இஸ்லாத்துக்கு முறையானதா எந்த கல்வி விசாரத்துக்கு முறையானது இல்லை அதையும் தெரிந்து சமூகத்தை விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை வழிநடத்துவது உலமாக்களுடைய பொறுப்பு அரசியலை வழிநடத்துவது உலமாக்களுடைய பொறுப்பு பிரியக்கூடாது எனவே அந்த ரீதியில் தாங்களும் குரானை பார்க்க வேண்டும் என்னையும் அதன்படி நடக்கிறவனாக உங்களையும் அதன்படி நடக்க நினைத்து அதற்கு உறுதி கொள்கிறவர்களாக முழு உலகம் அதன்படி நடக்கிற ஒரு நாள் இன்ஷா அல்லா இல்லை சகோதரர்களை சீக்கிரமே வரப்போகிறது அது முயற்சியினால் தான் வரும் அந்த முயற்சியை நாம் தான் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு அல்லாஹ் நற்குழி தர வேண்டும் மீண்டும் துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாகர் தாவானா ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாவின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five Hussainia cassette centre வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமரசு ஹாஜி நாகூர் இ எம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலை சிறந்த ஸ்தாபனம் தான் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five